தந்தான் காரணத்தை சொல்றான் அல்லக்கும் தஷ்குரு நீங்க அல்லாக்கு சுக்குர் செய்யணும் அல்லாக்கு நீங்க நன்றி செலுத்தணும் அல்லாஹத்தால எனக்கு பார்வையை தந்துட்டானே அல்லாஹத்தால எனக்கு கேட்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறானே என்று தான் பரிசுத்தமான குரான் அல்லாஹத்தால ஒரு இடத்துல விளங்கப்படுத்துறான் நான் நாடினா உங்களோட பார்வையை கலட்டி போட்டுடு நான் நாடினா உங்களோட செவிப்புலனை இலக்க செய்து விடுவேன் அப்படி நான் செஞ்சிட்டா உங்களுக்கு என்ன என்ன தவிர வேற எந்த நாயம் இருக்கிறான் எங்களை திருப்பி தருவதற்கு எந்த பரிசுத்தமான ஒரு கேள்வி கேட்கிறான் ஆயிட்டும் குலூபிக்கும் மன் நாயகமே உங்களுடைய பார்வைகளை குருடாக்கி உங்களோட கேள்விகளை செவிடாக்கி உங்களோட உள்ளங்களில் சீல் வைத்து விட்டா உங்களுக்கு மண் இலாகும் கயிறுல்லா அல்லாவை தவிர வேற எந்த நாயன் இருக்கிறான் திருப்பி தருவதற்கு எனவேதான் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு ஆகும் நீ முக்கியமான ஒரு சஹாபி ஒரு சபையில உட்கார்ந்தா இந்த துவா ஓதாம எழுத மாட்டாங்க அல்லாஹு மத்தினா அஸ்மாயினா அப்சாரினா யாழ்லா எங்களுடைய பார்வைகளை கொண்டும் எங்களுக்கு நீ சந்திக்கக்கூடிய இந்த செவிப்புலன்களை கொண்டும் எங்களை சுகம் பெற செய்வாயாக அல்லாஹு எங்களோட பார்வைகளை கொண்டும் எங்களுக்கு நீ தந்திரிக்கக்கூடிய செறிப்புறன்களை கொண்டும் எங்களை நீ சுகம் பெற செய்வாயாக என்ற துவாவை ஓதாம எழும்ப மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க ரசூசல்லாஹு அலைவு செல்லும் அவங்களும் இந்த துவாவும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹாலு சொல்லுவாங்க எப்பொழுது இந்த பார்வையும் இந்த கேள்வியும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில பாவிக்கப்படுமோ அப்பொழுது அவைகளில் அல்லாஹு தாலா பறக்கத்து செய்வான் இவைகள் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் பாவிக்கப்படுகிறதா அல்லது மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த பார்வையும் செவிப்புலனும் பாவிக்கப்படுகிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பார்வையிலையும் இச்சையை வச்சிருக்கிறான் செவிப்புலனையும் இச்சையை வச்சிருக்கிறார் பார்வையிலையும் ஒரு இச்சை சகவத்தல் பசர் சொல்லுவாங்க கேட்கக்கூடிய செவிப்புலையும் ஒரு இச்சையை வச்சிருக்கிறார் இதுக்கு சொல்லுவாங்க ஷஹவத்த ஒரு இச்சை இருக்கு பார்வையில ஒரு இச்சை இருக்கு அல்லாஹு தாலா குரான விளங்கப்படுத்துறார் நான் உங்களுக்கு பார்வையை தந்ததும் உங்களுக்கு கேள்வியை தந்ததும் நீங்க சுக்குர் செய்யறதுக்காக வேண்டி சுக்குர் செய்யறாங்களா இல்லையா என்பதை சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி கண்ணை படைச்சு பார்வையை ஏற்படுத்தி அதுல நிச்சயம் வச்சிருக்கிறோம் சுக்குர் செய்யறாங்களா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டி காதை படைச்சி காதுல கேட்கக்கூடிய சக்தியை உண்டு பண்ணி அதுல விச்சையே ஆசையே வச்சிருக்கிறோம் நிமான சகோதரர்களே நாங்க இந்த உலகத்துல சித்தினாவுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மோசமான படங்கள் நிர்வாணமான காட்சிகள் பாவங்களின் பக்கம் குறிப்பாக விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய சாதனங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளங்கப்படுத்துவாங்க இன்னைக்கு நசாராக்கள் எந்த அளவுக்கு சித்னாக்களை பொதுவாக்கி இருக்கிறாங்கன்னா காற்றில பறக்க விட்டுருக்கிறாங்க காற்று உலகத்தில் எந்த மூலையில என்ன பாவம் நடக்குதோ அதை நாங்க விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புல இன்னைக்கு சித்தினாக்கள் காத்துல பறக்க விடப்பட்டு கண்ணியமான சகோதரர்களே நல்ல பரிசுத்தமான குரான்ல விளங்கப்படுத்துறான் நீங்க விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல குரான் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லுது குரான் எல்லாம் எப்படி சொல்ல விபச்சாரத்தை பத்தி லா தக்கரபு தினா நீங்க தினாவுக்கு நெருங்கவும் வேணும் நீங்க விபச்சாரத்துக்கு நெருங்கவும் வேணும் எனவே தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க விபச்சாரத்துல விபச்சாரம் என்பது பெரிய பாவம் இந்த விபச்சாரம் பல விதமான கண்ணோட்டங்களை நோக்கப்படுது ஹத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹத்து அடிக்க ஹத்தை காரணமாக்கி வைக்கக்கூடிய விபச்சாரம் தான் அபத்தினால் செய்யக்கூடிய விபச்சாரம் ஹதீஸ்ல வரு ரசூசல்லாஹு அலைஹி சொன்னாங்க வல் ஃபர்ஜு யுசத்திகுஹு யுகதிபுஹு மனிதனுடைய வெக்கத்தனம் தான் விபச்சாரத்தை ஒன்று உண்மைப்படுத்தும் இல்லாட்டி பொய்ப்பிக்கும் எப்ப அபத்தினால் விபச்சாரம் நடக்குமோ அப்பொழுது அது ஹத்த வாஜிபாக்கி வைக்கும் ஆனால் அவம் மட்டுமில்லை விபச்சாரம் செய்தது அல்லாஹுடைய நபி சொன்னாங்க கண்ணும் விபச்சாரம் செய்யுது காதும் விபச்சாரம் செய்யுது கையும் விபச்சாரம் செய்யுது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு ஒரு ஹதீர் சல்லாஹு அலையம் சொல்ல சொன்னாங்க பல ஐநானி தினாகுமா அந்நமர் கண்களுடைய விபச்சாரம் ஹராமாக்கப்பட்ட பார்க்கறது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறாரு அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை பார்க்கிறாரு என்று சொன்னா அது கண்ணுடைய விபச்சாரம் அதுக்கு ஹத் அடிக்கிறது இல்ல கண்ணால பார்த்ததுக்காக வேண்டி ஹத் அடிக்கிறது இல்ல ஆனா கண் விபச்சாரம் இருந்தது என்று சொந்த கருத்தில் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க தொடர்ந்து சொன்னாங்க காதும் விபச்சாரம் செய்து காது எப்படி விபச்சாரம் செய்யும் ஜினாஹுமா அல் இஸ்திமா இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு அந்நிய பெண் பேசுறா இல்லாட்டி ஆசிய இச்சிய மோசமான விஷயங்களை தூண்டக்கூடிய முறையில ஒரு பேச்சியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லாட்டி ஆடல் பாடல் நடக்குது இதை செவிமடுத்து கேட்கிறார் இஸ்திமா நல்லா ஊந்து அவதானிக்கிறார் அல்லாவுடைய நபி சொன்னாங்க இது காதுடைய ஜினா காதுடைய ஜினா அஃபம் ஜினா செய்யும் எப்பேண்டா கண் பார்த்ததுக்கு பிறகுதான் அவம் எப்ப ஜினா செய்யும் இந்த காது கேட்டதுக்கு பிறகுதான் எனவேதான் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க கடைசியாக அந்த ஜினாவை அவம் ஒன்று உண்மைப்படுத்தும் இல்லாட்டி பொய்ப்படுத்தும் என்று சொன்னாங்க இனிமான சகோதரர்களை இதனால தான் நாங்கள் பார்க்கலாம் பரிசுத்தமான குரால் அல்லாஹுத்தால நாளைய கிராமத்துடைய நாளையில மனிதர்களுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்ற விஷயத்தை சொல்கின்ற பொழுது முதலாவது சொல்றான் அவங்களோட பார்வையும் அவங்களோட கேள்வியும் தான் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த குரான்ல வருது ஹத்தா இராஜா ஊஹா நரகவாதிகள் நரகத்துக்கு வந்த உடனேயும் ஹத்தா இராஜா ஊஹா ஷஹிதா அலிஹிம் சம்முகும் வாபுசாருகும் அவர்களுடைய செவிப்புலனும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் குரான் ஷஹித் அலேயும் வஜுலூதுகும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய செவிப்புலன்களும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இப்ப கேட்பாங்களாம் நீங்க ஏன் நிமிஷம் அழைத்து மாலையினா எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க அந்த உடல் உறுப்புகள் சொல்லுமா காலு அந்த கனல்லாகுள்ளது அந்த கொல்லிஷி எந்த அல்லாஹ் சகல வத்துகளையும் பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான் சொல்லி போட்டு தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்துல தொடர்ந்து சொல்றான் அலைக்கும் சமூகமும் அபுசாருக்கும் வலாக்கின் வனந்தும் அன்னல்லாஹ் லா யஅலமு கஸீரன் மிமா தஅமலுன் சுப்ஹானல்லாஹ் நரகவாசியில பார்த்து அல்லா சொல்றான் ஒமா குந்தும் தஸ்தீருன்னு நீங்க பாவம் செய்யக்குள்ள ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்குள்ள இல்லாட்டி ஒரு ஹராமான பார்வைய நீங்க ஹராமான காட்சியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க மறைச்சு செய்யல எந்த அமைப்புல மறைச்சு செய்யல சில நேரத்தில் மனிதர்களுக்கு மறைச்சு செஞ்சிருப்பீங்க நான் இந்த ஹராமான படத்தை பார்க்கிறேன் இந்த ஹராமான காட்சியை பார்க்கிறேன் இந்த ஹராமான பெண்ணை பார்க்கிறேன் என்பதை அந்நியாக்களுக்கு மறைஞ்சி செஞ்சிருக்கலாம் ஆனா ஐயாலைக்கும் சமூகம் அலாபுசாருக்கும் உங்களோட இருக்கக்கூடிய கண் உங்களோட இருக்கக்கூடிய பார்வை உங்களோட இருக்கக்கூடிய இந்த செழிப்புலன் நாளை கிராமத்துடைய நாளையில உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை நினைச்சு நீங்க மறைக்கல உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கல நீங்க பார்க்கக்குள்ள இந்த பார்க்கக்கூடிய கண் நாளைக்கு கிராமத்துடைய நாளை எனக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த கேட்கக்கூடிய காது எனக்கு எதிராக நாளை கேமத்துடைய நாளையில எனக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியும் நீங்க நினைக்கல அல்ல எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துறாங்க இருக்கும் நீங்க நினைச்சீங்க அல்லாஹ் செய்யக்கூடிய அதிகமான விஷயங்களை அல்லாஹு தெரியாம தான் இருக்கும் என்று நினைச்சுதான் நீங்க செஞ்சீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால் தாலுக்கும் வண்ணுக்கும் ரப்பிக்கும் அர்தாக்கும் நீங்க உங்களோட ரப்ப பத்தி அப்படி நினைச்சு கொண்டிருந்தீங்க இன்றைக்கு உங்களோட மண்ணு உங்களோட எண்ணம் தான் உங்களை அழிச்சிச்சு உங்களோட எண்ணம் தான் உங்களை இன்னைக்கு ஆகிட்டீங்க என்று பார்த்து சொல்லப்படும் என்று சொல்லி போட்டு தொடர்ந்து சொன்னான் சொல்லவும் அதான் உங்களுக்கு ஒதுங்கக்கூடிய தலம் அப்படி நீங்க பழிச்சு கொண்டீங்களா கண்டனம் தெரிவிச்சு கொண்டீங்களா அதை பத்தி ஒரு கணக்கும் இல்லை இந்த வசனத்துல திட்ட தெளிவா அல்ல விளங்கப்படுத்துறார் நாளை கிராமத்துடைய நாளையில மனிதர்களுடைய பார்வையும் மனிதர்களுடைய செவிப்புலன்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி செல்லும் கண்ணியமான சகோதரர்களே பொதுவாக பாவங்களுடைய அடிப்படை அதிலும் குறிப்பாக விபச்சாரத்துடைய ஆரம்பமே பார்வையை கொண்டுதான் ஆரம்பம் ஆகும் பார்வைதான் விபச்சாரத்துடைய ஆரம்பம் அது போன்ல பாப்பதா இருந்தாலும் சரி நெட்ல பாப்பதா இருந்தாலும் சரி வெட்டி பாப்பதா இருந்தாலும் சரி எப்படி எந்த முறையில பார்ப்பதாக இருந்தாலும் பார்வைதான் விபச்சாரத்துடைய ஆரம்பம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க அந்நவரத்து சஹமும் இந்த பார்வை இப்லீஸுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகள்ல ஒரு அம்பு முஸ்ததற்கு ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்நல்லரத்து சஹமும் மின் சிஹாம் இப்லீஸ் மஸ்மூமத்தின் இப்லீஸுக்கு நஞ்சூட்டப்பட்ட நிறைய அம்புகள் வச்சிருக்கிறான் அடியார்களை வழி கெடுக்கிறதுக்கு அந்த அம்புகள்ல ஒன்றுதான் இந்த பார்வை இந்த கண்ணால பாக்குற பார்வை இருக்குதாங்க இது இப்ளீசுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகள்ல ஒரு அம்பு இதையெல்லாம் வச்சு அதனால்தான் நாங்க பார்க்கலாம் யாரு பார்வையை தாழ்த்துவாங்களோ அவங்க ஈமான்தாரிகளாக தான் இருப்பாங்க எந்த சந்தேகமும் இல்லை பார்வையை தாழ்த்துறாங்களா ஹராத்த பார்க்காம தலையை குடிஞ்சிட்டு நடக்கிறாளாமண்டா தைரியமா சாட்சி சொல்லுங்க அவங்க ஈமான்தாரிகள் என்ன சொந்த கருத்து இல்லை பரிசுத்தமான குரான் அல்ல இதை தெளிவாக விளங்கப்படுத்துறது ஆண்களுக்கும் சொல்றான் பெண்களுக்கும் சொல்றான் ரெண்டு விஷயத்தை யாரு பாதுகாப்பாங்களோ அல்லா மீது சத்தியம் அவங்க மூமிங்கள் இதெல்லாம் குரான் விளங்கப்படுத்துறாங்க குல் லில் மூமினீன எகுன்னோமின் அம்சாரி நபியை நாயமே நீங்க மூமிங்களுக்கு சொல்லுங்க ஈமான் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க ஆளுங்களுக்கு சொல்லுங்க சொல்லல படிச்சாக்களுக்கு சொல்லுங்க சொல்லல பாமரர்களுக்கு சொல்லுங்க சொல்லல ஏழைகளுக்கு சொல்லுங்க சொல்லல நபி அவங்களை பார்த்து சொல்றான் கொல் நீங்க சொல்லுங்க லில் மூமினீன ஈமான் உள்ள மக்களுக்கு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க தப்சீல் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க அல்லா சொல்லா சொல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்துல சொல்லுங்க என்னத்தை சொல்லுங்க உம்மு பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லுங்க அப்படி அவங்க பார்வை அவங்க ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க அவங்க ஈமான் உள்ளவங்களாக இருந்தா பார்வையை தாழ்த்துவாங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட சொல்லுங்க நீங்க உங்களோட வெக்கஸ்தலங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று அவங்க ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய வெக்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் குரான்ல ஈமான் உள்ள ஆண்களுக்கு சொல்லும்படி நபி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் சொல்லிட்டு சொன்னான் தாலிக் இதுதான் அவர்களுக்கு மிக தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கு தொடர்ந்து ஆண்களோட மட்டும் நிப்பாட்டல குறிப்பிட்டு பெண்களையும் அந்த இடத்துல சேர்க்கிறோம் சொன்னால் கொல்லில் மூமினாத்தி ஈமான் உள்ள பெண்களுக்கு சொல்லுங்க நபி ஈமான் உள்ள பெண்களுக்கு பார்வையை தாழ்த்துங்க என்று சொல்லுங்க ஈமான் உள்ள பெண்களாக அவர்கள் இருந்தால் தங்களுடைய பார்வையை தாழ்த்துவாங்க ஈமான் இருந்தா தான் பார்வையை தாழ்த்துருக்கு நீங்க சொல்லுவோம் உங்களுடைய வெக்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெண்களை பார்த்து அவங்க ஈமான் உள்ள பெண்களாக இருந்தால் வெக்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க கண்ணியமான சகோதரர்களே ஒருவட்ட அறிவு இருக்கு என்பதனால இல்லாட்டி சொத்து செல்வங்கள் இருக்கு என்பதனால அது ஆட்சி அதிகாரம் இருக்குது என்பதனால பார்வையை தாழ்த்தேலாம் அறிவு பார்வையை தாழ்த்தாது சொத்து செல்வங்கள் பார்வையை தாழ்த்தாது அதுக்கு என்ன தேவை பார்வையை என்றா ஈமான் தேவை ஈமான் சக்தி உள்ளவங்களால மட்டும்தான் ஹராத்திலிருந்து பார்வையை பாதுகாத்துக் கொள்ளலாமே தவிர ஒரு அந்நிய பெண்ணை இல்ல ஒரு அந்நிய ஆணை பார்க்க ஆண்கு பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் காணுகின்ற பொழுது பார்வையை தாட்டலாமே தவிர வேறு யாராலும் சாதிக்க முடியாது எந்த மனிதன் பார்வையை தாழ்த்துவானோ அவன் ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்படுவான் இது பரிசுத்தமான குரான் அல்ல விளங்கப்படுத்துறது எப்பொழுது அல்லாஹுத்தாலா ஷைத்தான பார்த்து இபிலிச பார்த்து சொன்னானோ நீ ஆதம் அலிஸ்லாத்துக்கு சுஜூது செய்யணும் என்று அவன் சொல்லித்தான் இல்ல நீ என்ன நெருப்பால படைச்ச அவரை மண்ணால படைச்ச மண்ணுடைய தன்மை மேலே போட்டாலும் கீழே வரும் நெருப்புடைய தன்மை கீழே இருந்தாலும் மேலே வரும் எனவே என்னால அவருக்கு சுஜூது செய்ய முடியாது என்று மறுத்துட்டான் அப்ப அல்லாஹால அவனை சபிச்சான் அவனை சபிச்சான் அவன் அல்லாஹத்துல அபகாசம் கேட்டான் நீ என்ன சபிச்சாய்தான இதுக்காக வேண்டி நான் என்ன செய்ய போறேன்னா உன் அடியார்களை வழிகெடுப்பேன் உங்க என்ன உன் அடியார்களை நான் வழிகெடுப்பேன் நீயே என்ன சபிச்ச இதுக்காக வேண்டி உன் அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு அடியார்களை எப்படி வழிகெடுப்பேன் என்ற முறையும் அல்ல இடத்துல சொன்னான் இதை பரிசுத்தமான குரால் எல்லாம் சொல்லி காட்டான் சைத்தான் சொன்னது எப்படி சொன்னான் சும்மல ஆத்தியன்னகும் மிம்பையும் ஐதீஹிம் அமின் கல்வியும் வான் ஐமானிஹிம் வான் ஷமாயிலிஹிம் வலா தஜித் அக்வரஹும் ஷாக்கிரி நான் அவர்களுடைய முன்பக்கத்தால போவேன் அவருடைய பின்புறத்தால போவேன் அவருடைய வளப்புறத்தால போவேன் அவருடைய இடப்புறத்தால போவேன் அவர்கள் வழி எடுக்கிறதுக்கு முன்னால போய் வழி எடுப்பேன் பின்னால போய் வழி எடுப்பேன் வலப்பக்கத்தால வழி எடுப்பேன் இடப்பக்கத்தால வழி எடுப்பேன் குரால வருது தும்மல ஆட்சி என்னவும் மின் பைனி ஐதியும் மின் கல்வியும் ஐமானியும் மான் சமாயிலியும் நாலு பக்கங்களையும் போவேன் எந்த அளவுக்கு நான் அவங்களை வழிபடுப்பேன்டா பும்மலா தஜிதாக்கிறோம் ஷாக்கிறேன் அவங்கள் அதிகமானவங்களை நீ நன்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் உன் அடியார்கள் அதிகமானவங்க நன்றி கெட்டவர்களாகின்ற வரையில வழிகெடுப்பேன் என்னையமான சகோதரர்களே இந்த இடத்துல உலமாக்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை வழங்கப்படுத்துறாங்க என்ன விளக்கம் என்றா சைத்தான் அல்லாஹிடத்துல அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சொன்ன பொழுதோ அவன் நாலு பக்கத்தை சொன்னானே தவிர மேலால வந்து வழிகெடுப்பேன் கீழால வந்து வழிகெடுப்பேன் என்று சொல்லல மேலால வந்து வழிகெடுப்பேன் என்று அறியார்களே லாத்தி என்னகும் போக்கையும் இல்லாட்டி ஆட்சி என்னகும் தாட்சியும் அவங்களுக்கு மேலால வந்து நான் மேல்புறத்தால வந்து வழிகெடுப்பேன் இல்லாட்டி அவருடைய கீழ்ப்புறத்தால வந்து வழிகெடுப்பேன் என்று சொல்லல இந்த ஆயத்தை சொல்லமாக்கி விளங்கப்படுத்துறாங்க நீங்க ஷைத்தானுடைய வழிகேட்டுகள் இருந்து தப்பி கொள்ள விரும்பினா நீங்க ஒன்று வானத்தை பார்த்து இந்த வானத்தை அல்லா இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறானே என்று நீங்க சிந்திங்க இல்லையா உங்களோட பார்வைய கீழே பார்த்து வச்சு கொள்ளுங்க நீங்க உங்களோட பார்வையை மேல வைக்கிறதுனால சிந்திக்கிறதுக்காக வேண்டி இல்ல உங்களோட ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பார்வையை கீழே வச்சு கொள்ளுங்க ஷைத்தான் வரமாட்டான் என் சைத்தான் சொல்லல என்று நான் மேலாள வருவேன் கீழால வருவேன் எனவே அல்லாஹ் குரான் சொன்னால் ஈமானுள்ள மக்களுடைய அடையாளம் கீழே வாக்குறது பார்வையை தாழ்த்துறது வலப்பக்கத்தால இடப்பக்கத்தால முன்பக்கத்தால பின்பக்கத்தால எந்த பக்கம் போனாலும் சைத்தான் வருவோம் ஆனா கீழால வந்து நான் அடியார்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் இடத்துல சைத்தான் சொல்லல அல்லா குரான்ல சொல்றான் கொல்லில் மூமினீன மின் அபுசாரிஹிம் வயஹ்பபு பூஜகம் சொல்லுங்க ஈமான் உள்ளவங்களுக்கு பார்வையை தாக்கும்படி ஈமான் உள்ளவங்க அந்த பார்வையை தாக்கும் எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே ஆக மிக முக்கியமான விஷயம் பார்வையை பாதுகாக்கிறது பார்வையை பாதுகாக்கிறது ஹராமான விஷயத்திலிருந்து பார்வையை பாதுகாக்கிறது என்பது ஆண்களுக்கும் கட்டாயம் பெண்களுக்கும் கட்டாயம் இதை பொக்கஹாக்கள் திட்ட தெளிவாக அவங்களுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அவைகள் எல்லாம் விரிவாக சொல்றதுக்கு நேர்மிடம் கொடுக்காது இந்த இடத்துல உலமாக்கள் சில காரணங்களை சில அஸ்பாபுகளை எங்களுக்கு சொல்லி தராங்க பார்வை எப்படி பாதுகாக்கிற பார்வை எப்படி பாதுகாக்கிறது ஹராமான முறையில பார்க்கிற கூடாது ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் எந்த தேவையும் இல்லாம பாக்குறது ஹராமா நிர்பந்தமான தேவை இருக்கு ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியான பெண்ணை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நீதவான் சாட்சி செல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்க வேண்டியிருக்கு சோதனை சாவடிகள்ல பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெண்ணை பார்க்க வேண்டியிருக்கு அது வேற விஷயம் சரியத்தில் அனுமதி இருக்கு சரியத்தில் அனுமதி இருக்கு ஆனா பொதுவாக எந்த ஹாஜத்தும் இல்லாம எந்த தேவையும் இல்லாம ஆண் பெண்ணை பார்க்கறதும் பெண் ஆணை பார்க்கறதும் ஆறாம் நல்ல பரிசுத்தமான குரான்ல ஈமான் உள்ளவங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறாங்க பாரு எப்படி பாதுகாத்துக் கொள்றது சில காரணங்கள் சில அஸ்பாபுகளை வளமாக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க அதுல ஒன்று என்ன எந்த நேரமும் எப்பயும் உறுதி கொள்ளணும் என்று அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறான் நான் யாரை ஒழிச்சு பார்த்தாலும் சரி யாரை மறைஞ்சு பார்த்தாலும் சரி நான் யாரை எட்டி பார்த்தாலும் சரி என்று அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் ரகசியத்திலையும் பார்க்கிறான் ரகசியத்திலையும் பார்க்கிறான் இந்த யக்கீன் முதலாவது கல்புல வரணும் பல வருஷத்தமான குரான விளங்கப்படுத்துறாங்க இன்னல்லாக காண அழைக்கும் ரக்கீபா அல்லாஹ் ரக்கீபாக இருக்கிறான் உங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் ரக்கீப் இன்னொரு இடத்துல குரான்ல சொல்றான் அல்லாஹ் ஏலம் மாத்து சிறுவன மாத்து எழுதும் நீங்க ரகசியமாக்குகிறதையும் நல்லா அறிகிறான் நீங்க பரகசியமாக்குகிறதையும் நல்லா அறிகிறான் எந்த அளவுண்டா கண் சாடை அதுக்குள்ள ஹாயினத்தில் அழியும் இந்த வசனத்தை எழுதுறாங்க ஒரு சபையில ஒரு அழகான பெண்ணும் வந்திருந்தாள் ஒருவர் என்ன செய்யறாரு மக்கள் பராமுகமா இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொம்பளை அவதானிச்சு அழகா உத்து பார்க்கிறாரு மக்கள் இவர் அவதானிச்சதோடு பார்வை அடுத்த பக்கம் இருக்கிறார் கண்ணால பார்க்கிறார் அவளை அல்ல ஆயத்திறக்கிறாள் கண்களால் செய்யப்படக்கூடிய மோசடி அல்ல அறிகிறார் இது கண்ணுடைய மோசடி ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறது ஆறாம் கூட்டத்தினர் தன்னை அவதானிக்கின்ற பொழுது பார்வையை திருப்பிறாரு அவங்க இவரை விட்டு பராமுகமான பொழுது பார்வையை பார்த்து அவள் பக்கம் பார்வை நிறுத்துறாரு அல்லா வசனத்தை இருக்கிறார் கண்களால செய்யக்கூடிய மோசடி மோசடி என்பது பல வகையான மோசடி உடலால மோசடி செய்வாங்க விபச்சாரத்தில் நல்லா பாதுகாக்கணும் பொருளாதாரத்தில் மோசடி செய்வாங்க மாதிரி கண்ணுடைய மோசடி கண்ணுடைய மோசடி எந்த தேவையும் இல்லாம அந்நிய பெண்ணை உற்று நோக்குறது இது கண்ணுடைய மோசடி இதெல்லாம் குரான்ல வழங்கப்படுத்துறேன் இது கண்களுடைய மோசடி உள்ளத்துல வரணும் என்று அல்ல என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அக்பர் மரத்துடையிலிருந்து ஒரு இல உழுவதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாம அது விழாது குரான் அல்லா தன்னை பற்றி அந்த அளவுக்கு விளங்கப்படுத்திருக்கிறான் எனவே முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்று அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் ரெண்டாவது அல்லாஹ் மட்டுமில்ல மலக்களுக்கு அல்லா பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அவங்க என்ன செய்யறாங்க நாங்க செய்யறத பார்த்து நாங்க செய்யறத எழுதுறாங்க அந்த எப்படி கல்வில வரணும் இதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ல இல்ல இதெல்லாம் குரான்ல வருது அல்ல குரான் இதை விளங்கப்படுத்துறாங்க இன்ன ருசுலனா எட்டு நம்மா தம் நீங்க செய்யக்கூடிய சதிகளை எங்க தூதுவர்கள் எழுதுறாங்க நீங்க செய்யக்கூடிய சதி கண்ணுடைய சதி என்ன அந்நியம் என்ன பாக்குறது தேவையில்லாம காதுடைய சதி என்ன இச்சையை தூண்டக்கூடிய அறாமான முறையில் ஆபாசத்தை தூண்டக்கூடிய முறையில செயல்படுத்தி கேட்கிறது இது காதுடைய சூழ்ச்சி வல்ல குரான் என்ன சொல்றார் இன்ன ரசுலனா எத்துமூன மாத்தம் குரூன் நீங்க செய்யக்கூடிய மோசடிகளை எங்க தூதுவர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல குரான் விளங்கப்படுத்துறாங்க وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون சங்கையான எழுத்தாளர்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க ஹாபிகளாக இருக்கிறாங்க பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க கிராமம் ஒரு ஆள் வருது சங்கியான எழுத்தாளர்கள் அவங்க என்ன செய்யறாங்க நீங்க செய்யறத அறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அங்க எழுதுறாங்க இங்க அறையிறாங்க என்று பரிசுத்தமான குரான் எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க நாளை கிராமத்துடைய நாளையில அவங்க எழுதினது இவன் கையில ஒப்படைக்கப்படும் அல்லாஹ் பரிசுத்தமான குரான்ல விளங்கப்படுத்திக்கிறான் எத்தனை அவனை பார்த்து சொல்லப்படும் எத்தனை கிதாபுக்கு அவங்க எழுதின ஒன்ற கித்த அந்த புத்தகத்தை நீயே படி வாசிப்பான் மனிதன் பார்த்துட்டு சொல்லுவானா மாலை ஹாதல் கிதாப் இந்த கிதாபுக்கு என்ன நடந்துச்சு லா யுகாதிர சகீரத்தின் வரா கபீரத்தின் சின்ன விஷயம் எழுதப்பட்டிருக்கு பெரிய விஷயம் எழுதப்பட்டிருக்கு ரெண்டு சொல்லுவான் என்றதை பரிசுத்தமான குரான் அல்லா சொல்லி காட்டுறான் அல்லா பார்க்கிறான் என்று முதலாவது உள்ளத்தில் வரணும் மலக்களும் இதை பார்த்து எழுதுறாங்க என்ற விஷயத்தை எப்பையும் கொள்ளணும் அடுத்த விஷயம் நபி அவங்க எங்களுக்கு சொல்லித்தாராங்க அல்லாவோட விஷயத்தில் நாங்கள் வெக்கப்படணும் எப்படி வெக்கப்படணும் எங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனுஷன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தப்பு செய்யறத ஒரு தவறு செய்யறத நாங்க எப்படி வெக்கப்படுவோமோ இது போல வெக்கப்படணுமா தவறான பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனிதர் ரசூசல்லாஹ் அலிசல்ல வந்து சொன்னார் அவுசி எனக்கு வசிப்பு செய்ய யார சொல்லலாம் ஏதாவது வசியத்து சொன்னாங்க ஊசிக்க அந்த மினல்லா நீ அல்லாத விஷயத்தில் வெக்கப்படும் முறை நான் உனக்கு வசிக்கிறேன் எப்படி நீ வெக்கப்படணும்டா கமா குடும்பத்தில் சமூகத்தை நல்ல மனுஷன் ஒரு ஆளும் இருக்கிறாரு குடும்பத்தில் மூத்த மனுஷன் இருக்கிறாரு அவர் பார்த்து கொண்டு கேட்பாங்களா அவர் பார்த்து கொண்டு மோசமான தேவையில்லாத ஆபாசமான படங்களை பார்ப்பாங்களா இல்லாட்டி மதுவான அருந்துவாங்களா செய்ய மாட்டாங்க நபி சொல்றாங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்து நல்ல மனுஷனை பார்த்து நீங்க எப்படி வைக்கப்படுவீங்களோ அத போல அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்னு வைக்கப்படுங்க இது தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அடுத்த விஷயம் என்ன என்றால் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு ஹராத்தை விட்டு கேள்வி புலங்களை பாதுகாக்கிறதுக்கு பரலான விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கூடுதலாக நசிலான விஷயங்களில் ஈடுபடணும் இது பார்வையையும் கேள்வியையும் பாதுகாக்கும் இது ஹதீஸ்ல வந்திருக்கு பரலாக்கப்பட்ட விஷயங்கள் அது பரலான தொழுகை பரலான நோம்பு பரலான ஜக்காத்து பரலான ஹஜ்ஜி எல்லாம் எதையெல்லாம் பரலாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் பேணுதல செய்யணும் ரெண்டாவது எதெல்லாம் நஃபீலாக இருக்குதோ உபரியாக கொடுக்கப்பட்டிருக்குதோ மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கோ நஃபிலான தொழுகைகள் இருக்கு நஃபிலான நோம்புகள் இருக்கு மேலதிகமான சதக்காக்கள் ஹதியாக்கள் இருக்கு நஃபிலான விஷயங்கள் நஃபிலான அஜ்கள் எதெல்லாம் நபிலோ அது அதிகமா செய்யணும் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹால சொல்லான ஹதீஸ புதுசியில் அல்லாவுடைய நபி எங்களுக்கு சொல்லி தராங்க மா தகர்ற இலைய அப் அஹத்த இலைய மிம்மா இஸ் தரத்து அலைகி இந்த அடியான் என்ன ஆக எப்படி என்ன நெருங்கலான் நான் இந்த விஷயத்தை அவனுக்கு பரலாக்கினேனோ அதை செய்யறதுனால தான் இந்த அடியா என்ன நெருங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆக நெருக்கமான வழி மா தகர்ற வேலையை அப்தி அஹப்ப இளையமிமா மிம்மா நான் எதை விஷயங்களை பரலாக்கி இருக்கிறேனோ அதன் மூலமாகத்தான் இந்த அடியான் என்ன நீ அவசரமாக எனக்கு எனக்கு விருப்பமாக முறையில நெருங்குறான் சொல்லிப்படி சொன்னா அல்லா சொல்ல சொல்றானாம் மம்மா இசால் என்னுடைய அடியான் எத்த கர்ரபு இளைய பின் நவாஃபில் மூலமாக என்னுடைய அடியான் என்ன நெருங்குறான் எந்த அளவுக்கு அடித்து ஆகிடுவான் என்றா ஹத்தா ஹிப்பு நான் அவனை நேசிக்கின்ற வரையில் நான் அவன் என்ற நேசனாக்கும் அல்லா வேற அடியான் வேற எத்தக்க தெளிவான விஷயம் சொல்லி போட்டு அல்லா சொல்றான் நான் இந்த அடியான ஆயிட்டேன் இந்த அடியான நேசிக்கிட்டேன் என்று சொன்னா என்ன நடக்கும் குந்து சம் அகுல்லதி எஸ்ம உபிஹி வபசரஹுல்லதி இபுசுருபிஹி அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக அவன் கேட்கக்கூடிய செவிப்புலனாக நான் ஆகிடுவேன் என்ற அர்த்தம் அல்லாஹு தாலா கண்ணாக அல்லாஹு தாலா காதா ஆகிறது இல்லை புகாரில வந்த ஹதீஸ் அல்லாஹ் வேற அடியான் வேற அல்லாஹ் வேற அடியான் வேற இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அவன் கண்ணை நான் ஹராட்டில் இருந்து பாதுகாப்பேன் அவன் காதை ஹராட்டில் இருந்து நான் பாதுகாப்பேன் அப்ப நான் எந்த அடியான நேசிச்சேன்டா நான் அடியான நேசிக்கிறேன் என்பதை அர்த்தம் அவனுடைய பார்வையாக அவனுடைய கேள்வியாக ஆகுவேன் நல்ல பார்வையாகிறான் நல்ல கேள்வியாகிறான் அர்த்தம் என்ன ஒரு அந்நிய பெண் போறா நல்ல கல்புல போடுவான் இவரை பார்க்கிறாரு பாக்குறத விட்டு நல்லா பாதுகாப்போம் ஒரு மோசமான படம் போகுது கையில போன் இருக்கு பட்டன் அமைச்சிட்டா அந்த லைனுக்கு அந்த லைன் கிளிக் ஆகிடும் அந்த கனெக்ஷன் போய் சேர்ந்துடும் இல்ல அல்ல கல்வியில கூட ஹராம் யார் அல்லாஹுடைய நேசனுக்கு அல்லா செய்யக்கூடிய விஷயம் இது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட அடுத்த விஷயம் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு சரியத்தை எங்களுக்கு சொல்லி தந்ததுதான் நீங்க கல்யாணம் முடிங்க சரியத்தில் ஆக லேசாக காட்டப்பட்ட ஒன்றுதான் நாங்கள் இன்னைக்கு ஆக பாரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமணம் சரியத்தில் ஆக லேஸ் திருமணம் அல்லாஹுடைய நபி சஹாபாக்குடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா அவருடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமான நடந்ததுதான் திருமணம் பார்வையை பாதுகாக்கிறதுக்கும் வெக்கத்தரத்தை பாதுகாக்கிறதுக்கும் சரியத்தை எங்களுக்கு சொல்லி தந்துக்கு திருமணம் முடியும் உங்களோட ஒரு ஒரு மனைவியை முடிச்சிங்க உடத்தே பூர்த்தியாக இல்லையா ரெண்டு முடிங்க ரெண்டு முடி இல்லையா மூணு முடிங்க மூணு முடி இல்லையா நாலு முடிங்க நீங்கள் நல்ல பிரசிதமான குரால் அனுமதி வந்திருக்காங்க ஆனா முறையாக செஞ்சு விடுங்க சண்டை உண்டாகி கொள்ள வேணாம் பிரச்சனை உண்டாகி கொள்ள வேணாம் அதுக்குள்ள ஒரு முறை இருக்கு ஆனா சரியத்துக்கு அனுமதி இருக்கு பரிசுத்தமான குரால் நல்லா இதை விளங்கப்படுத்துறாங்க அங்கேயும் மாத்தா விளக்கும் நிசா மசனா வசலாத வருதா உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்க பார்த்து முடிச்சு கொள்ளுங்க ரெண்டு முடிங்க மூணு முடிங்க நாலு முடிங்க வல்லாத்தால எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார் திருமணம் முடிக்கிறதுக்கு சொன்னாங்க ஏ வாலிபர்களே பார்த்து யாருக்கு சக்தியும் சுமாரான பொருளாதார வசதியும் இருக்குதோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கணும் என்று இல்ல தன் மனைவியை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு சுமாதாரான வசதி இருந்தா பள்ளியத்தை தவஜி கல்யாணம் முடிச்சு கொள்ளட்டும் நபி அவங்க ரெண்டு காரணம் சொன்னாங்க ஏன் நீங்க கல்யாணம் முடிக்கும்படி நான் உங்களை சொல்றேன் தெரியுமா முதலாவது சொன்னாங்க பசர் ஹராத்துல உங்களை பார்வை பாதுகாக்கும் ரெண்டாவது சொன்னாங்க ஹராத்துல இருந்து பாதுகாக்கும் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லையா நீங்க நோம்பு பிடிங்க நோம்பு பிடிச்சி உங்களுடைய அந்த சகவத்தை இல்லாமல் ஆக்கி கொள்ளுங்க என்ற கருத்தை சொன்னாங்க பார்வையை பாதுகாக்கிறதுக்கு வெக்கஸ்தலத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் தந்த வழிகள்ல ஒன்றுதான் திருமணம் நல்ல வருஷமான குரான் விளங்கப்படுத்துறாங்க எப்படி மூமிங்களுடைய அடையாளம் ஹராத்திலிருந்து பார்வையை பாதுகாத்துக் கொள்வாங்களோ அதே மாதிரி ஹராமான விஷயங்கள்ல இருந்து வெக்கஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க இதெல்லாம் குரான் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க மூமிங்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லக்குள்ள வல்லதி நம்மளை புரூஜியும் ஹாஃபிமோன் இல்லாத அஸ்வாஜியும் ஆ மனைமாற விஷயத்துல பக்கஸ்தலத்தை பாதுகாக்க தேவையில்ல அல்ல சொன்ன உமா மலக்க தைமானும் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட ஒரு விஷயத்துல இல்ல அப்படி இந்த ரெண்டு பேரும் இல்லாம வேற எந்த விஷயத்திலேயே அது பக்கஸ்தலத்தை பாவிச்சா அல்ல குரால் சொல்றான் அம்னிபுதரா வரா அதாலிக்கு உலாய்க்கும் ஆதோன் இவன் சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அல்லாத பார்வையில எல்ல மீறிய வம்பன் என்ற கருத்த பரிசுத்தமான குரான் வழங்கப்பட்டார் திருமணம் முடிங்க பார்வை பாதுகாப்பு அடுத்தது பார்வையை பாதுகாக்கிறதுக்கு சரியத்துகளுக்கு சொல்லி தந்த முறை தான் எப்படி நாங்கள் அல்லாஹிடத்துல எங்களோட பொருளாதாரத்தில் பறக்க செய்யும்படி கேட்கிறோமோ எங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும்படி கேட்கிறோமோ இந்த கண்ணுடைய இந்த காதலுடைய கெடுதியில இருந்து அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேடணும் அதுக்கு துவா கேட்கணும் நாங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஷைத்தான்ல பாதுகாப்பு தேடணும் அல்ல இடத்துல இருந்து அவது பில்லாயிமினி ஷைத்தான் அஜீம் எப்படி அவது பில்லாயிமினி ஷைத்தான் ரஜீம் என்று ஷைத்தாண்ட தீங்களை நல்ல இடத்துல பாதுகாப்பு தேடணுமோ இது மாதிரி இந்த பார்வையுடைய இந்த கேள்வியுடைய தீங்களை நல்ல பாதுகாப்பு தேடணும் அபுதாபில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனிதர் வார அரசு சொல்லா வலிவு செல்லும் உங்கள்கிட்ட வந்து சொன்னார் யார சூழல்லா எனக்கு நீங்க ஒரு துவா படிச்சுட்டாங்க நீங்க எனக்கு ஒரு துவா படிச்சுட்டாங்க நபி அவங்க அவருக்கு படிச்சு கொடுத்தாங்க அல்லாஹும் நான் உனக்கு பாதுகாப்பு தேர்றேன் என்னுடைய பார்வையுடைய கடுதியில் இருந்தும் என்னுடைய கேள்வியுடைய கடுதியில் இருந்தும் பார்வையுடைய கடுதி என்ன அந்நியம் என்ன பார்க்கறது அறமாக்கப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கேள்வியுடைய கடுதி என்ன ஹராமாக்கப்பட்ட விஷயத்த கேட்கிறது அல்லாவுடைய நதி சொல்லி தாராங்க நீங்க இப்படி கேளுங்க அல்லாஹுமே இது அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட அதிசு அடுத்த விஷயம் என்ன பார்வையை பாதுகாக்கிறதுக்கு நல்லா விளங்குது இது ஹராம் ஹராமான பார்வை ஹராமான காட்சி தச்சுமே பார்க்கப்படுகிறது என்ன செய்யணும் அல்லாஹுடைய நபி எங்களுக்கு சொல்லித்தாராங்க உடனே பார்வையை திருப்புங்க உடனே பார்வையை திருத்துங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல வருது ஜெரீரமன் அப்துல்லா அலி அல்லாஹு தாலானு ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா திடீரென பார்க்கப்படக்கூடிய பார்வையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஃபஜா அத்து இல்லாட்டி புஜ்ஜா அத்து நபுருள் புஜ்ஜா போறாரு வீட்டுக்கு போறோம் கதவை தட்டுறோம் அந்த வீட்டில் உள்ள பெண்மணி வந்து முன்னுக்கு வந்து கதவை திறக்கிறான் அவங்க பல நிலைமையிலையும் இருக்கலாம் கதவை திறக்கிறான் அல்லாஹுடைய இப்ப நபி அவங்ககிட்ட கேட்கிறார் ஜரீர் அப்துல்லா அலி அல்லாஹ் வேணும் நான் நினைச்சு பார்க்கல திடீரென பார்வை பட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க இது முஸ்லீம்ல வருது அல்லாட நபி சொன்னாங்க பாமரணி எனக்கு ரசூல்லா சொன்னாங்க அன் பசரி உங்களோட பார்வையே உடனே திருப்புங்க உங்களோட பார்வையை உடனே திருப்புங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது அது அபுதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி அவங்க அழியலாம்னு பார்த்து சொன்னாங்க அழியே அந்த மருமகனுக்கு லா துத்துபி நவரத்தன் நவரா ஒரு தரம் பார்த்தீங்க ரெண்டாம் தரம் பார்க்காதீங்க பார்த்த பார்வையை தேர்ந்து பார்க்காதீங்க பைனலக்கல் ஊழா வலை சதத்தில் ஆகிறான்டாங்க முதல் பார்வைக்கு மன்னிப்பு இருக்கு ரெண்டாம் பார்வைக்கு மன்னிப்பு இல்லை நம்மட பாசையில தமிழ்ல மொழிபெயர்க்க போன இந்த ஹதீஸுக்கு பட்ட பார்வைக்கு மன்னிப்பு பார்த்த பார்வைக்கு மன்னிப்பு இல்லை பட்ட பார்வைக்கு மன்னிப்பு பட்ட பார்வைக்கு போனாரு பார்த்தாரு இன்னைக்கு விபச்சாரம் செய்யறது பாவம் என்று தெரியும் வட்டி கெடுக்கிறது பாவம் என்று தெரியும் ஆனா அந்நிய பெண்ணை பாக்குறது பாவம் என்று தெரியும் அந்நிய பெண் அந்நிய ஆணை பாக்குறது பாவம் என்று தெரியும் அதுக்கு ஒரு கூட்டம் ஆம்பளையும் பொம்பளையும் கலக்க வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்பதான் நாங்க மேற்குலகத்துக்கு சமமாக முடியும் வாஹு அக்பர் எல்லாரும் நபி சொல்றாங்க அந்த மருமானுக்கு சொல்லிக் கொடுக்காங்க முதல் முதல் பார்வைக்கு உனக்கு மன்னிப்பு இருக்கு வலை சொல்லக்கல் ஆகிறா இரண்டாம் பார்வை உனக்கு மன்னிப்பு இல்லை உங்க பாவம் அதனால தான் சொல்லுவாங்க பட்ட பார்வைக்கு மன்னிப்பு பாட்ட பார்வைக்கு மன்னிப்பு இல்லை எந்த அளவு சொன்னால் பார்வை பட்டு ஒரு பெண் இல்லை என்ன செய்யணும் முஸ்லீம்ல வருது ஹதீஸ் வேற கிதாபல்லையும் வருது ரசூல்லா போறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி ஆயிக்காங்க போறாங்க ஒரு பெண்ணுல பார்வை பட்டுது நபி அவங்க மனுஷன் தானே நபி அவங்க மனுஷன் உள்ளத்துல ஒரு எண்ணம் பிறந்துட்டு தந்த வீட்டுக்கு வந்தாங்க தந்த மனைவி ஜெயினபோட சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கு பிறகு தன் தோழர்கிட்ட போய் சொன்னாங்க பைதா அபுசர் அகதுக்கும் இம்ராத்தன் உங்களை யாராவது ஒரு ஒரு பெண்ணை கண்டா மனசுல ஏதாவது வந்துட்டா பல்யாத்தி அகலஹோ தன் வீட்டுக்கு தன் மனைவியிடத்துல வந்து தன் தேவையை பூர்த்தியாக்கி கொள்ளட்டும் அப்படி செஞ்சா முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்புல வருது அவர் நப்சில வந்த அந்த ஆசை அது இல்லாமலாக்கி போட்டுரும் மனைவிட்ட வந்துட்டான் இன்னொரு விவாதத்தில் வருது இதே சம்பவம் இன்னொரு விவாதத்தில் வருது ரசூல்லா சொன்னாங்க வீட்டுக்கு வரட்டும் தன் மனைவியோட சந்தோஷமா இருக்கட்டும் தன் ஆசையை தீர்க்கட்டும் அவள்கிட்ட உள்ள அம்சம் தான் இவள்கிட்டையும் இருக்கின்றான் வழங்கப்பட்டுள்ளாங்க அவள்கிட்ட உள்ள அம்சம் தான் இவளிடத்திலையும் இருக்கு எனவே அவளை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன செய்யவானா அவளுக்கு பின்னால போக வானா உங்களோட வீட்டுக்கு வாங்க யாருக்கு வீட்டுக்கு வரலாம் ஹலாலான மனைவி இருந்தா கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாம் இந்த அளவுக்கு பார்வையுடைய விஷயத்துல பேசிருக்கு இதெல்லாம் மைய பெற்றுத்தான் குறிப்பாக பெண்களுடைய விஷயத்துல சரியத்து சொல்லுதோ உங்களோட முகத்தை மூடுங்க பெண்கள் பெண்கள் என்பவர் மறைக்கப்பட வேண்டியவர் நாங்கள் அவுரத்து அவுரத்துன்னு சொல்றோம் அவுரத்து அவுரத்து என்ன என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆண்களுடைய அவுரத்து தொப்புல இருந்து முட்டுக்கால் வரையில பெண்களுடைய அவுரத்து தொழுகையில் என்ன அவுரத்து தொழுகைக்கு என்ன வெளியாளி அவுரத்து இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது ஆனா திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷேக் நாசுதின் அல்பானி ரஹிமஹுல்லா சஹி என்று சொல்றாரு அல்லாடி நபி சொல்றாங்க இன்னல் மராத் அவுரத்தன் பெண் அவரத்து மறைக்கப்பட வேண்டியவன் இஸ்லாம் வந்து பொம்புளைய அற்பமா பார்க்கல இஸ்லாம் வந்து பெண்ணை கேவலமா பார்க்கல உலகத்தில் உள்ள நடைமுறை என்னன்னா எதெல்லாம் பொறுமதியா இக்குமாதான் மறைச்சு தான் விற்பாங்க மாணிக்க கல்லு மறைச்சு தம்பிப்பாங்க செங்கல்ல தான் ரோட்டில் போட்டு விற்பாங்க மரத்திலே வேறு முக்கியமானது அது மறைச்சுதான் இருக்கும் வீட்டுக்கு அடிப்படை அஸ்திவாரம் மறைஞ்சுதான் இருக்கும் வாகனத்துக்கு அடிப்படை இன்ஜின் அது மறைஞ்சுதான் இருக்கும் பெண் இஸ்லாத்திலே பார்வையில் இன்ஜினை போல பெண் இஸ்லாத்திரை பார்வையில மரத்துல வேற போல பெண் இஸ்லாத்துடைய பார்வையில அஸ்திவாரத்தை போல பெண் இஸ்லாத்துடைய பார்வையில மாரியக்கல்ல போல என்னாச்சும் நெறி சொல்றாங்க மறைச்சு வைங்க மறைச்சு வைங்க பெண் மறைக்கப்பட வேண்டும் என்பது விஷயத்துல எல்லா உலமாக்களும் கருத்தொற்றுமை பெண் மறைக்கப்பட வேண்டும் ஆனா கருத்து வேற்றுமை என்னடா அவள் முகத்தை மறைக்கிறது வாஜிபா அல்லது சுண்ணத்தா அவள் வாஜிபா சுண்ணத்தா அதிகமான உலமாக்களுடைய கருத்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து பெண் எல்லா உலமாக்களும் ஒரு ஒரு விஷயத்தை உடன்படுறாங்க பெண் மறைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே இஸ்லாத்தில் பெண்ணுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு இஸ்லாத்துல பெண்ணுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு அவள் மறைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் எல்லாரும் உடன்படுறாங்க அவள் மறைக்கிறது வாஜிபா அல்லது சுண்ணத்தம் இந்த சட்டம் என்ன வாஜிபா சுண்ணத்தம் அதுலயும் எல்லா உலமாக்களும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துல உடன்படுறாங்க ஒரு பெண் அவதானிக்கிறாள் ஒரு ஆண் என்ன கூந்து பார்க்கிறான் நான் முகத்தை திறந்து இருந்தா அவன் என்ன பார்ப்பான் அவன் என்ன பார்க்கறது ஹராம் இப்ப இவள் முகத்தை மூடுறது வாஜிபு அதுலயும் எல்லா உலமாக்களும் உடன்படுறாங்க இப்ப பிரச்சனை என்னண்டா ஒரு ஆண் கூந்து பார்ப்பதாக ஒரு பெண் விலங்கல்ல அவள் பக்குவமான உடுப்பு கொடுத்திருக்கிறாள் ஊர்ல சட்டமும் இல்ல இந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு வாஜிபா இல்லையா என்றால் அன்றதொட்டு இன்று வரையில மிக அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடு அது முஃபஸ்ரிங்களாக இருக்கலாம் முஹத்திசிங்களாக இருக்கலாம் பொக்கஹாக்களாக இருக்கலாம் மிக அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண்கள் முகத்தை மறைக்கிறது வாஜிப் என்பதுதான் வாஜிப் என்பதுதான் அல்ல எந்த சந்தேகமும் இல்லை என்றாலும் சில உலமாக்களுடைய கருத்து சுண்ணத்து சில மக்கள் விளங்கிக் கொள்றாங்க சுண்டத்தண்டா செய்யலாம் தானே சகோதரர்களே இஸ்லாத்துல அஞ்சு விஷயம் இருக்கு அஞ்சு சட்டங்கள் ஒன்றிருக்கிற வாஜிபு வாஜிப் ஹராம் ஒன்றிருக்கிற இருக்கிற மக்ரோ ஒன்று இருக்கிற சுண்ணத் ஒன்று இருக்கிற முபா ஜாயித் வாஜிபுக்கு மாத்தம் ஹராம் சுண்ணத்துக்கு மாத்தம் ஜாயித் இல்ல சுண்ணத்துக்கு மாத்தம் மக்ரூ வறுக்கத்தக்கது எந்த உலமாக்கள் எல்லாம் பெண்கள் முகத்தை ஒன்று குறிப்பிட்ட சில உலமாக்கள் தான் எந்த உலமாக்கள் எல்லாம் பெண்கள் முகத்தை துறக்கிறது சுண்ணத்து என்ற நிலப்பாட்டு இருக்கிறா முகத்தை மூறது சுண்ணத்து என்ற நிலப்பாட்டு இருக்கிறாங்களோ அந்த உலமாக்கள் சொல்றாங்க பொம்பளை முகத்தை துறக்கிறது மக்ரு என்று சொல்றாங்க பொம்பளை முகத்தோட மக்ரு எந்த உலமாக்கள் பெண்கள் முகத்தை மூடுறது வாஜிப் என்று சொல்றாங்களோ அந்த உலமாக்கள் சொல்றாங்க பெண்கள் முகத்தை துறக்கிறது ஆறாமன் தெளிவான விஷயம் சில மக்கள் இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் சில பேஸ்புக்குகள்லையும் தான் சில வாட்ஸ்அப்புகள்லையும் தான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க சிலர்கள் சுண்ணத் என்று சொல்லிட்டாங்க இதனால் அவர் திறக்கிறது சுண்ணத்து மூடுறது சுண்ணத்து அப்படி அல்ல இவனது ஹைத்தமி ரஹிமஹுல்லா தன்னுடைய துஹ்பா என்ற கிதாபில் மிக திட்ட இதுக்கு காரணம் என்ன இமாமுல் ஹரமைன் இமாம் ஹசாலியுடைய உஸ்தாது அபுல் மஹாலி ரஹிமஹுல்லா தன்னுடைய நிஹாயான கிதாபில் எழுதுறாரு எல்லா உலமா எல்லா முஸ்லிம்களும் கருத்தொட்டுமப்பட்டுட்டாங்க ஒரு பொம்புல முகத்தை மூடாம வெளியே போவதை விட்டு தடுக்கப்பட வேண்டும் இது முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு என்று நிஹாயான கிதாபில் எழுதியிருக்கிறாங்க எல்லாரும் உலமாக்கள் சொல்றாங்க தடுக்கப்பட வேண்டும் என்று பிரச்சனை என்ன தடுக்கிற எப்படி வாஜிப விட்டு போட்டு போறாள் என்பதற்காண்டி தடுக்கிறையா இல்ல இவள் இப்படி மோத்த திறந்து விட்டு போனாள் என்று சொன்னா இதனால சமூகத்தில் சீரழிவு ஏற்படும் இவ சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறாள் வெறுக்கத்தக்க விஷயத்தை செய்கிறாள் அந்த ரீதியில தடுக்கிறது கட்டாயமா என்றுதான் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வைத்து மேய்க்கிய தவிர சிலர்கள் சொல்ற மாதிரி என்ன இவர் வாஜிப் என்று சொல்லியிருக்கிறாரு இவர் சுண்ணத் என்று சொல்லியிருக்கிறார் இல்ல வாஜிபுக்கு மாத்தம் ஹராம் சுண்ணத்துக்கு மாத்தம் மக்ரூஹும் மக்ரூஹும் ஹராம் சுண்ணத்து வாஜிபு எந்த ஆளுமின் சொல்லல என்று அவள் பிரச்சனை இல்லை வெறுமிதா முகத்தை திறந்துட்டு போகட்டும் வெறும் அப்படி சொல்லல அப்படி சொல்லல எனவேதான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இன்றைக்கு பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த பர்தாவுடைய விஷயத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் எத்தனை பேர் என்னென்ன புத்திக்கப்பட்டதை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ சதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்களும் சில உலமாக்களுடைய சுண்ணத்தென்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய பேச்சை தவறாக விளங்கி கொண்டோ அர்த்தம் கற்பிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னா பெரிய பிரச்சனை பேசணும் ஷேக் நாசத்தில் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலேஹி சுண்ணத்தென்று நிலப்பாட்டில் உள்ளவர் ஆனா அவர் சொல்றாரு நான் என்னுடைய பெண் மக்களை முகத்தை மூட வச்சிருக்கிறேன் என்ன காரணம் அவர் வாஜிபன்னு சொல்லல அவர் சுண்ணத்தென்று சொல்றாரு ஆனால் அவள் முகத்தை திறந்து விட்டு போறது மனித தன்மையை சீரழிக்கக்கூடிய விஷயம் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயம் வாஜிபா மக்ருஹா வாஜிபா ஹராமா அல்லது சுண்ணத்தா மக்ருஹா என்றுதான் உலமாக்களுக்கு மத்தியில் இஸ்திலாவ் இருக்கே சுண்ணத் என்று சொல்லக்கூடிய சில உலமாக்களுடைய கருத்தை வச்சுக்கொண்டு கம்படுத்தவெல்லாம் ஆகிற மாதிரி நினைச்சவங்க எல்லாம் நினைச்ச மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் அங்கே இங்கேயும் பத்துவா கொடுத்துக் கொண்டிருக்கிறது மடத்தனமான விஷயம் அகிலங்கை ஜெமியத்திலும் அவருடைய நிலைப்பாடு மீதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவன் கொடுத்த பத்துவா மிக தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க பெண்கள் முகத்தை மூடுவது வாஜிபு இதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய என்பது அவங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்துவா கொடுத்திருக்கிறாங்க இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு ஒன்பதாம் மாசம் பதினோராம் தேதி அவங்க வெளியிட்ட அறிக்கையில கூட இதுதான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறாங்க கருத்து வேற்றுமை இருக்கு என்பது உண்மை எந்த சில கருத்து வேற்றுமை முகத்தை திறக்கிறது ஹராமா மக்ரூஹா மக்ரூஹா மூறது வாஜிபா சுண்ணத்தா என்றுதான் கருத்து இருக்கே தவிர இதை வச்சு போட்டு இது சுண்ணத்து தானே பாக்குறது சுண்ணத்து தானே மூறது சுண்ணத்து தானே என்று யாருமே இதை இதை இது தப்பு தவறாக கணக்கு போட்டுக் கொள்ளக்கூடாது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்றா முகத்தை மூறதல்ல அடிப்படை பார்வையை பாதுகாக்கிறது இதெல்லாம் அடிப்படையான விஷயம் இதனால தான் ஆரம்பத்தினுடைய குத்வாவுடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்து பார்வைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கின்ற விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எனவே நாங்கள் பாதுகை பார்வையை பாதுகாப்பதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய முடியும் இப்ளீஸுடைய ஷைத்தானுடைய வழிகாட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே இந்த விஷயத்தில் நாங்களும் கருத்தனை காட்ட வேண்டும் எங்களுடைய அடுத்த மக்களுக்கும் இந்த தெளிவுகளை கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹு மகான எங்கள் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அந்த அன்பையும் அருளையும் அடைந்த கூட்டத்தில் ஆக்கிப்பானாக ஆமீன்